من سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله أرسله بالهدى ودين الحق أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله وسلم إذا مات أحدكم ولد عليه مقعده عذبة وعشية إما دار وإما جنة ويقال هذا مقعد حتى تبعث إليه رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام இவையகத்தை படைத்து சீனான முறையிலே பரிபாலித்து போஷித்து செவ்வனை நிறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாவுக்கே சகல புகழும் உண்டாவதா தீனுல் இஸ்லாத்தை சன்மார்க்கமாக எமக்கு ஒரு வாழ்முறையை காட்டி தந்த உயிரினும் மேன்மையான ஜனாபி முகமது முஸ்தபா சல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை தங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக குறிக்கோளாக உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி படைத்து காட்டிய உத்தம சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் இறுதி வரை வரையிருக்கும் நேசர்கள் அனைவருக்கும் இறையர்கள் என்றென்றும் உண்டாவதாகும் அல்லாஹுடைய மாளிகைக்காக ஜும்மாவுக்காக சமூகம் அளித்து நவை பிளாட்டுக்காக மஸ்ஜிதி மாதும் சிலில்லாஹி தாலா இந்த மஸ்ஜிதிலே நான் தரிக்கும் காலம் எல்லாம் அல்லாவுக்காக அழைத்தக்கா பெறுகிறேன் இந்த நிலத்தோடு பேசப்படக்கூடிய விடயங்களை செவிமடித்து எனது வாழ்க்கையை எடுத்து நடந்து அடுத்த சகோதரர்களுக்கும் எடுத்து போதிக்க வேண்டும் என்ற சிறந்த மனநிலையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாவுடைய இளைஞர்களே என்னென்ன விடயங்களை இந்த வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளும்படியாக வருஷத்த புராணின் மூலமாக ஹதீஸின் மூலமாக ஏவுள்ளானும் அவைகளை மிக அவசரமாக இந்த வாழ்க்கையுடன் இணைத்தும் எதை அறாம் என்பதாக படைச்சவன் தடுக்கிறானோ நெருங்காதே பார்க்காதே செய்யாதே என்று தடுக்கக்கூடிய அனைத்து தடைகளிலிருந்தும் எம்மை இந்த வினாடி சுற்றி தவிர்த்து நடந்து கொள்ளும்படியாக ஆரம்பமாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொடுக்கிறேன் சந்தியான சகோதரர்களே பிறந்த ஒவ்வொருவரும் இறப்பது நிச்சயம் பிறப்பதை இறப்பதற்கு ஒரு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது பிறந்த குழந்தை அடுத்த நிமிஷத்திலே அது மரணமாகிறது ஒரு மாதத்திலே அது இரையடி எழுதுகிறது சில வருடங்களிலே அது சென்றடைகிறது குழந்தை பருவத்திலே மூத்தாகி விடுகிறது இன்னும் சிலரை பார்த்தா வாலிப பருவம் மாப்பிடைக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார் கல்யாணம் கோட் சூட் எல்லாம் போட்டு அத்தர் அடிச்சு நல்ல அழகா மேக்கப் பண்ணி கார்ல ஏறுறாரு ஏறினவர் இடங்கள்ல மூத்தாகிட்டார் மூத்து இது மாப்பிள்ளைக்கு இது பொண்ணுக்கு இது ஊரு குடி போறாங்க இல்ல நல்ல ஒரு நாள் நல்ல ஒரு சிறப்பு விழா அது தனது வீடாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் புதிய ஒரு அவருடைய ஒரு கம்பெனியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எழுதப்பட்ட நேரத்தில் அந்த மூத்து வந்துதான் தீரும் எப்படி வரும் அது யாரும் சொல்ல முடியாது மின்பரிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இமாமாக இருந்தாலும் மின்பரலுக்கு இறங்க போது அவருக்கு மூத்து வரலாம் இமாமம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாம் அவரே தொழுவிச்சு கொண்டிருப்பவர் அவருக்கும் மூத்து வரலாம் மூத்து வந்திருக்கிறது அன்பு நபி சொல்லம் சொன்னார்கள் ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாத்துக்கிடையிலே மூத்து வந்து விடலாம் அவ்வளவு நெருக்கம் வாயிலே வைத்ததை வென்று உள்ளே சாப்பிட்ட விழுந்த முன்னாலே மூத்து வரலாம் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அப்பா பரான்ல சொல்கிறார் இன்னல்லதீன கால் ரப்புனல்லாஹ் என்ன ரப்பான்னு சொல்லி சும்மஸ்தகாமு அதுல நிலைப்பாடாக அதை உறுதியாக சேர்த்து நடத்தின கம்பம் போல அல்ல ஒரு உறுதியாக போன்ற ஒரு தூணை போல வாழ்க்கையில உறுதியாக இருந்த மக்கள் அல்லாத கட்டளைய உறுதியாக நிறைவேற்றின மக்கள் அல்லாவுடைய நம்பிக்கையில கொஞ்சமும் மாற்றம் உண்டாக்காத மக்கள் இமாண்டு சொல்றது அல்லாட நம்பிக்கை அல்லாவை பற்றிய நம்பிக்கை என்ன படைச்சவன் அவன் பரிபாலிக்கிறவன் அவன் போஷிக்கிறவன் அவன் பாதுகாக்கிறவன் அவன் தான் புஷ்பமாவாசி வல்லார் ஏழு வானங்கள் ஏழு பூமிக்கு சொந்தக்காரன் சூரியன் சந்திரனுக்கு சொந்தக்காரன் அவன் ரிஸ்கை இல்ல அறப்பாக அவன் எந்த உயிர் ஜீவியையும் உணவை எழுதாம படைக்கல அத்தனை உயிர் ஜீவிக்கும் உணவை முடிவு செஞ்சுதான் படைச்சவன் படைச்சிருக்கிறார் இந்த நம்பிக்கை கல்புல உள்ளவர் தான் உண்மையான அல்லா மீது நம்பிக்கை விசுவாசம் வைத்தவர் இல்ல நம்பிக்கை இல்ல நம்பிக்கை எங்கட எங்கட முயற்சி எங்கட எங்கட எத்தனிப்பு எங்கட எங்கட எங்களால தான் என்னால நான் அடைஞ்சு கொள்கிறேன் என்ன நீயத்து வேணுமெண்டா ஈமான்ல படுது உலகத்துல முயற்சி செய்யறது சுத்தம் இல்ல டிகிரி செய்யறாரு நல்ல வருமானத்துக்கு ஏற்பாடுகள் செய்யறாரு சம்பாதிக்கிறாரு சுத்தம் இல்ல கலாதான முறையில எதுவும் செய்யறாரு ஆனா நம்பிக்கை அந்த இடத்துல வைக்கிறதா சுத்தம் சம்பாதிக்க வேண்டாம்னு எங்கேயும் சொல்லல படிக்க வேண்டாம்னு எங்கேயும் சொல்லல அனுமதிக்கப்பட்டதை படிக்கலாம் தடுக்கப்பட்டதல்ல அல்ல தடுத்த செலவைகளும் இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட செலவும் இருக்கிறது அது வழங்கப்படும் மற்றும் முஸ்லிம் அந்த அறிவை தேடி படிக்கிறது முஸ்லிமான உமத்தின் மீது கட்டாய கடமை பூரணமான ஈமானும் இருக்குது அதோட இணைஞ்ச அமலும் இருக்குது நேரத்தில் தொழுகைய பேணராரே அவ்வளவு அப்துல் அப்துல் அப்துல் முத முத கேள்வி கணக்கே ஹிருதயத்தை தாண்டி அன்புடன் சங்கம்தான் சொன்னார் ஹிருதயம் ஹிருதயம் சொல்லுதா நேரத்துக்கு சொல்லுதியா இன்ன சலா தப்பான நேரம் முடிக்கப்பட்டிருக்கிறது எங்கட நேரத்திலே சொல்லுகை அல்ல அல்ல அனைத்து நேரத்திலே சொல்லுக அல்லாக்குரிய சொல்லுகை அல்ல அவன் சொன்ன நேரத்திற்குரிய சொல்லுகையா இருக்கிறான் எங்களுக்குரிய சொல்லுகை நினைச்ச நேரத்தில் சொல்லலாம் சேர்த்தும் சொல்லலாம் அது எங்கட எங்கட இஷ்டம் எங்கட இஷ்டம் அல்ல இதை ரப்புடைய இஷ்டத்துக்கு நாங்க நிறைவேற்றோம் என்றா அல்லா எங்கட முகத்தை சொல்றான் என் ரப்பு சொல்லி அதுல உதவியா இருந்த மனிதர் நேரத்துக்கு தொழுதாரே ஹலாலான பொருட்கள் வாங்கல செஞ்சு மட்டும் பூர்த்தியாக்கிட்டு நான் பூரணமான மூன் என்று சொல்லல்ல தப்புல் ஹலாலி பாரிவா சுந்தாதல் பாரிவா இவரும் குறிப்படுவாரு இவன் உமர் ரதியல்லாஹு ஹதீஸ் புகாரில பதிவாக இருக்குது சொன்னாங்க இதாமா தாகத்துக்கும் உங்க டாக்டர் மூத்தாகும் போது உள்ள அலையும் அவருடைய தங்குமிடம் அவர்கள் காட்டப்படுது எங்க நீங்க போறீங்க நீங்க போற இடம் இம்மா ஜன்னா இம்மா நார் ஒன்று நீங்க போறது சொர்க்கமா அல்லது நரகமா காட்டப்படுது சக்கராத்துல துடிக்கும் எதுக்கு துடிக்கும் அந்த ரூஹு துடிக்கும் நல்ல விஷயம் இப்ப விளங்கிட்டேன் அன்றைக்கு விண்பர்ல சொன்னது ஹதரத்மா சொன்னது ஹதீஸ்ல கேட்டது இன்றைக்கு விளங்குது இப்ப அகத்தன் தொடர்ந்திருக்குது எங்களோட முகத்திலுள்ள கண்ணல்ல அகத்தன் அந்த உள்ள அகத்தன் அது தொடர்ந்திருக்குது இப்ப விளங்குது ரப்பனா இப்ப கேட்பாரு அக்கல் தனி இல அஜலின் கரீப் கொஞ்சம் ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று தலையிடாதா கொஞ்சம் சின்ன ஒரு அவகாசம் எதுக்கு எதுக்கு என்ன செய்ய போறீங்க சொத்து சம்பாதிக்க போறீங்களா பிள்ளைகளுக்கு சரி பிள்ளைகளோட பேசிட்டு வர போறீங்களா எதுக்கு இது அஜரின் கரி எதற்கு இந்த சின்ன காலம் சொல்லுவாரு நான் கொஞ்சம் சாலிகான அமல் செஞ்சுட்டு வாரேன் حتى إذا جاء أحدكم الموت قال رب ارجعوني قال رب ارجعوني மனிதனுக்கு மூச்சு வந்துட்டு இப்ப செஞ்சுவான் செஞ்சுவான் யாந்தா கொஞ்சம் டைம் தாயா கொஞ்சம் இன்னொரு டைம் தான் எதுக்கு நான் யாம் விசாரிகள் தீமா தரத்து சிலரை எடுத்து வந்தேன் செய்யாம மிஸ் பண்ணினுடைய மிஸ் பண்ணின சதக்கா மிஸ் பண்ணின அதாவது குடும்ப உறவு உமா அப்பாவை சரியா கவனிக்க கிடைக்கல அயலவர்களோட நல்ல முறையில நடந்து கொள்ள கிடைக்கல எந்த நேரமும் சண்டை எந்த நேரமும் பிரச்சனை நான் அவங்களோட அக்க வேண்டல இப்ப கொஞ்சம் வெயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வரணும் என்ன கபூர்ல நான் மாட்டிக்கொள்வேன் இல்லையா சகலாத்துல நான் மாட்டிக்கொள்வேன் இல்லையா ஜக்காத்த சரியா கணக்கு பார்த்து கொடுக்கல உங்களுடைய நாய் சும்மா கொடுத்து அந்த நேரம் சொன்னாங்க அசலா கணக்கு பார்த்து அதுதான் ஜக்காத் இல்ல நான் எங்க குடும்பத்துல கொடுத்தேன் எங்க கெசிட்ட கொடுத்தேன் கணக்கு பார்க்கல இப்ப விளங்குது இதுல இதுல இதுல கொஞ்சம் டைம் தான் சரியா அமைச்சிட்டு அது எவ்வளவு பெரிய மனிதராயிருந்தாலும் அல்ல அவகாசம் அப்படி இல்லை ஒரு செகண்ட் முன்னாகவே ஒரு செகண்ட் பின்னால் அஜல் பிற்படுத்தப்பட மாட்டாங்க மலக்கட் மூக்கு வந்து உரிய நேரத்தில் அவங்க கலக்கிறாங்க கலக்கிறது எதிர்க்கிறதல்ல பயந்துக்கோங்க அந்த சக்கராத்துல நேரம் வரணும்ல உங்களோட விஷயங்களை சீராசிக்குங்க நான் ஒவ்வொருத்தரும் நல்ல விஷயத்தை கேட்ட போல நான் என்ன செக் பண்ணணும் பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை செக் பண்ணணும் என்ன சொல்லுகிற பகுதி சரியா அதுக்கு சரி கூட அஞ்சு நேரம் சொல்லி நான் பேணி சொல்லுறேனா இமாஞ்ச மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுறேனா என்ன சொல்லுங்க எத்தனை பஜல் கட்டில எத்தனை இஷா பேச்சில எத்தனை தொழுக பதத்துல இசையில அந்த நேரம் அப்படி நான் கழிச்சுட்டேனே இதுக்கு அல்ல மன்னிப்பு தருவானா மூத்துடைய நேரம் வந்தா நான் முடிக்கப்பட மாட்டானா என்ன மனைவியுடைய ஹக்கை நான் சரியா நிறைவேற்றினா மனைவிக்குரிய பகுதியை சரியா நிறைவேற்றினா இதுக்கு நான் முடிப்படுவேனா சக்கராத்துல முடிக்கப்படும் தப்பேடா விளையாடேடா உலகத்துல உண்மைய பொய்யா கேட்கணும் பொய்ய உண்மையா கேட்கணும் சம்திங் கொடுத்து எங்கட எங்கட தரத்தை வச்சு எங்கட அதிகாரத்தை வச்சு எங்கட சக்தியை வச்சு ஆளுமையை வச்சு சக்த பாத்திலாக மாத்தேன் பாத்திலாக மாத்தேன் அந்தேடா அந்த கட்டணம் சரியாக திருத்தப்படும் இவனின் முழுமையும் நல்லா கேட்பான் ஆட்சியாளர் யார் யார் உங்களோட உங்களோட ஜட்ஜஸ் எங்க உங்களோட பெரிய காலிமார்கள் எங்க யார் ஆட்சியாளர் யாரும் இல்ல அவன் தீர்ப்புதான் தீர்ப்பு நாள் நாளுக்கு பேர் என்ன தீர்ப்பு நாள் ஜட்மெண்ட் நாள் தேசிய அல்ல கண்ணியமானவர்களே எனவே அது அதனால நாங்கள் நாங்கள் சிந்தனை எனக்கு நினைப்பு வரப்போகுது பட்டியல ஏழாம் நடக்கும் இன்னார் மகன் இன்னார் முத்து இன்ன இன்ன உறவுகள் இதே ஏழாம் எனக்கு நடக்க போகுது எனக்காக கபன் கிழிக்கப்பட போகுது இன்னார் நூத்தி அது நான் எனக்காக கபன் வெட்டப்பட போகுது எனக்காக பூமாட்ட தயாரிப்பு செய்ய போறாங்க இந்த கொஞ்சம் தண்ணி கண்டெடுங்க மற்றவங்களுக்கு எனக்கு அனதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஜனாதாக்களை காப்பாற்றுங்க கையால ஜனாதாக்களை கப்பன் செய்யணுங்கிற கையா இதுக்கு மாதிரி இதுக்கு ஹசரத் நேர்த்தவங்க அல்ல அவங்களுக்கு கட்டாய கடமை அல்ல அப்பா முத்தா நான் முத்தாகும் நானா முத்தா நான் முத்தாகும் என்னத்துக்கு பயம் நானும் ஒரு நாள் போகத்தான் இருக்கிறேன் அந்த இடத்துக்கு பயப்பட்டு என்ன செய்ய வராமல் கண்ணியமானவங்களே நாங்க அதனாலதான் உறவு நெருங்கினோரது இந்த அளவுக்கு மனைவிய ஜனாதாவை கணவனுக்கு காட்டலாம் தாயுடைய ஜனாதாவை மகனுக்கு காட்டலாம் இஸ்லாம் ஏன் அந்த அளவுக்கு மகரத்துல அவனுக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கா வெளியே அந்த மெசேஜ்கள் கூடாது சென்னை அம்மா அந்த ஜனாதம் வாக்கா இருந்துச்சு கையெல்லாம் இன்னுமாயிருந்துச்சு நாம கஷ்டப்பட்டோம் இந்த பேச்செல்லாம் ஏன் வெளியே போகணும் ஜனாதா எப்படி இருந்ததோ முடிவு கொடுக்கிறது ரப்பு நாங்க பார்த்து ரிசர்ச்ச லேலா முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து குடும்பத்தை பார்த்து சொத்தம் நடந்தோம் நாங்க சொன்ன நாங்க அது கண் கை திரும்பி இருந்தா கால் திரும்பி இருந்தா அது போற நேரத்துல கொஞ்சம் லேட்டா இருந்தா கால் அப்படித்தான் இருக்கும் எங்கட காலா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் கையா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் உமா பாப்பா பேசுறது சரி வராது எனவே இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படத்தான் குடும்பத்தார்கள் ஜனாதா பாட்டுங்க மறைங்க ஜனாதார நலவ பேசுங்க ரசூலுல்லா இசத்தவாசம் சொன்னாங்க நீங்க கூட்டானவங்கள நலவ பேசுங்க நலவ பேசுங்க கெடுதிய பேசவானா கெடுதிய பேசவான அதை மறைங்க நாற்பது பேர் நல்ல ஜனாதா நல்ல ஜனாதா நல்ல ஜனாதா சொன்னா ஒரு ரிவாயத்துல நாற்பது இன்னொரு ரிவாயத்துல நூறு பேர் சொல்லிட்டாங்களா அந்த ஜனாதா தான் கெடுத்து புத்தகத்துல முந்தி நாங்க ஒரு உறுதி எடுக்கணும் என்ன பத்தி நல்ல பேசப்படும்னா நான் உலகத்துல நல்ல நடக்கணும் எல்லா கல்வையும் வெல்லும் வெட்டும் துண்டு ரெண்டு மாதிரி பேசி அல்ல கல்வி உடைச்சல்ல வியாபாரத்துல இழுத்தன நஷ்டத்துல கஷ்டத்துல தள்ளி அல்ல எடுத்த கடனை கடனாம அதை அடிச்சு அதை போனதல்ல பெரிய கடனாளி இவனுக்கு நரக மக்கள் சொல்லுவாங்க தராம போயிட்டா ஒரு ஜனாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வச்சாங்க சஹாபாக்கள் கொண்டு வச்சாங்க நபிக்கு முன்னால கேட்டாங்க அல் இருக்குதா ரசூலுல்லாஹ் இருக்குதா நாம் யார சொல்லா இருக்குது போறாரா நாம் சலாச தனானி மூணு திருங்கள் போறார் சரி நபியாலை சலாசலாம் வச்சாங்க இன்னொரு ஜனாதான் கொண்டு வைக்கப்பட்டது கேட்டாங்க அல்ல அழகத்தை அதே தேர்வு இந்த ஜனாதான் இந்த கடன் இருக்கிறா சொன்னாங்க நாம் இருக்கிறே அல் தர கஷை போறாரா இல்லன்னு சொல்லப்பட்டு இல்ல சொன்னாங்க நீங்களே உங்களோட தோழருக்கு தெரிவிச்சுக்கோங்க அந்த பாடத்தை எனக்கு சுமக்கேடா யார் சொன்ன அன்பு நபி சொல்லா சொல்றாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க ஜனால அவங்க முன்பட்டாங்க ரசம் சொல்லா சொல்றாங்க முனாபி நயவஞ்சன் ரொம்ப அநியாயம் செஞ்சவன் தீனுக்கு ரொம்ப அநியாயம் செஞ்சவன் அவன் ஜனால இங்க புத்தல்வாங்க எங்க பத்தி இன்றும் இல்லை அவர் நினைக்கிறார் பெரிய ஒரு வேலைமான இல்ல தப்புல நீங்க சுங்க போறீங்க அப்படி போனீங்களா குடுக்கல் வாங்கல வச்சுட்டு போனீங்களா கொடுக்க வேண்டியதை சரியா ஒப்படைக்காம போனீங்களா மாற்றி போடுவீங்க என்ன ரசூல்லா சொல்லுவீங்க அப்போ கத்தாதாரர்கள் நம்ம சொன்னாங்க யார சொல்லலாம் நான் அந்த கடனை கடன் நீங்க சொல்லுவீங்க அதுக்கு பிறகு ரசூல் சொல்லாத சொல்லி விவாயம் தெளிவாக இருக்கு எனவே கண்ணியமானவர்களே ஒன்று அடன் அடன் இரண்டாவது மாரிஷ் பே நாங்க முத்தாப்புக்கு முன்னால எங்கட புத்தகத்துடைய விஷயத்துல தெளிவான முறையில முறையான முறையில எல்லாத்தையும் அமைச்சு போகணும் சிலவங்க முத்தாப்பும் முத்தாப்பும் வரையில சொத்து விஷயத்துல பேசுறதே பிள்ளைகள விஷயத்துல கவனமே இல்ல சொத்து இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருக்கிற சொத்துல விஷயத்துல நாங்க என்ன செஞ்சு போறோம் இன்னைக்கு பிள்ளைகள் பின்னால பிரச்சனை போடுறாங்க கொசுக்கு போறாங்க பெரிய பலாய் பெரிய பிரச்சனை உத்தர அனுபவிக்காம இன்னையாக அனுபவிச்சு கொண்டிருக்கிறார் நாங்க எங்க குடும்பத்துல சிலரை பாக்குறோம் அனுபவிக்கிறவங்க என்ன அனுபவிக்கிறது எங்கேயோ வந்தவங்க அனுபவிக்கிறாங்க தகுதி உள்ளவங்களுக்கு இடம் இல்லை இடம் இல்லாம அப்படி அவர் செஞ்சுட்டு போயிட்டார் இது புத்திசாலித்தனம் அல்ல மூத்த வசதா ஏன் நூறு தடவை யோசிச்சாங்க ஏன் எழுபதுக்கு மேற்பட்ட தடவை யோசிச்சாங்க இந்த மனிதன் யோசனை இருந்தா இந்த ஈமான்ல உள்ளவனாக இருப்பான் அமல்ல உள்ளவனாக இருப்பான் கடல்ல கடந்த விஷயத்துல தீர்வு அடையக்கூடியவனாக இருப்பான் மானது சொந்த முறையாக கொண்டவனாக இருப்பார் என்ன மாட்டிக்க சில பிள்ளைகள் உமாவாப்பட கபர் கபருக்கு பின்னால உள்ள துவாசை துவாசையில எங்க மாப்பட கபருக்கு இடி விழுந்து போகணும் என்னன்னு கேட்டா பாப்பா எல்லாருக்கும் கொடுத்தாரு அந்த மகனுக்கு கொடுக்காம போயிட்டாரு ஏதோ ஒரு ரீதியில நீங்க எங்கட சில அமைப்புகள் தானே இன்னைக்கு நாங்க அவருடைய இஷ்டத்துக்கு நீ தான் முடிச்சா நம்மளுக்கு ஒன்றும் தர மாட்டேன் ஏண்ட பிள்ளை இல்லை நம்மளுக்கு கஷ்டம் ஓதிட்டேன் அது சக்தி சரி வராது ஏண்ட பிள்ளைட ஹக்கன ஹக்கத்தை தான் வேணும் அதுக்கு நாங்க செய்யாம நாங்க பிடிபடுவோம் எனக்கு விருப்பமான பிள்ளை அது விருப்பம் இல்லாத பிள்ளை நீங்க பெற்றதெல்லாம் உங்களோட பிள்ளைதான் உங்களுக்குள்ள வளைத்தவரை தவிர நீங்க காரணம் வளைக்க வேண்டிய காலத்துல வளைக்கல்ல கொடுக்க வேண்டிய காலத்துல ஈமானம் கொடுக்கல்ல தக்குவாவை கொடுக்க வேண்டிய காலத்துல தக்குவாவை கொடுக்கல்ல உள்ள ஏனைய முறையில போயிட்டா அந்த வீசுறதல் அப்படி வீசினத்துல நீங்க சில பேர் முர்த்ததா போயிட்டாங்க இஸ்லாம் போயிட்டாங்க இப்ப கை கை சேதப்படுறாங்க இப்ப கை சேதப்பட்டு வேலை இல்ல உச்சம் சொன்னீங்க எனவே பிள்ளைகள் விஷயத்துல உற்சாகமாக நாங்கள் முட்டைகள் இன்று வரலாம் நாளை வரலாம் இதுக்கு நான் என்ன தயாரிப்பு தயாரிப்பின் அமல் மட்டுமல்ல ஈமான் மட்டுமல்ல இந்த எப்படி வழிகாட்டினாங்க கேட்டமா படிச்சமா இல்ல எங்க இஷ்டத்துக்கு கொடுத்தோம் அல்லா கிட்ட மாட்டுவோம் சமமாக இருக்கலையா அல்லா கிட்ட மாட்டுவோம் பின்னால நூற்றாண்டுகள் பின்னால பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஆணுக்கு ரெண்டு மடங்கு பெண்ணுக்கு ஒரு மடங்கு அது மூலத்துக்கு பின்னால பின்னால அப்ப மூத்தானை கேட்டால் அதுக்கு பின்னால அயாத்தோட இருக்கும் போதே இதை முறையா கடமை இது கண்ணியமானவர்களே தத்துவ சிந்தனை எடுத்து என் வாழ்க்கையை செயல்படுத்தி அல்லாக்கு இந்த நிறுத்தம் பெற்ற நல்லடியார்களாக வல்லவனப்பா நம் அனைவருக்கும் சௌகு செய்வானாக யாவ எங்க பாவங்களை மன்னிப்பாயாக அம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஹத்த ஹத்தாக விளங்கப்படுத்துவாயாக வாக்கிட வாசிலாக விளங்கப்படுத்துவாயாக ஹக்கை எதிர்க்கும் வாக்கிட மட்டும் வாழ சூழ்ச்சி செய்வாயாக ஒரு அம்மத்துக்கு நேரான வழியை காட்டுவாயாக இதாயத்தை ஆமாக்குவாயாக யாத்தா என்ன இறுதி முடிவு அழகாக்குவாயாக ஒன்னும் சந்தோஷம் அந்த சந்தைக்கும் அந்த நாளை சிறந்த நாளாக்குவாயாக அது தகஜ கொடுத்த நாளாக்குவாயாக சதக்கா கொடுத்த நாளாக அந்த நாளாக்குவாயாக உன்னுடைய கடமைகளை நிறைவு செஞ்ச நாளாக ஆக்குவாயாக மனிதர்களுக்கு உரிமைகளை கடமைகளை பேணின நாளாக ஆக்குவாயாக நிலைமை நமக்கு மூத்த தந்திரால யார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மூத்து தாளத்தை விட்டு நம்ம பாதுகாப்பாயாக பூரா உண்மத்துக்கு நேரான வழியை காட்டுவாயாக இதாச்சு ஆமாக்குவாயாக دعوانا الحمد لله رب العالمين الحمد لله